கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இன்றைக்கு நாம் மக்கதோனியா சபையை குறித்து படிக்கலாம் Today we shall read about the Church of Macedonia. ஆரம்ப காலங்களில் பல சபைகள் பல இடங்களில் இயங்கி வந்தது In the early days, there were many churches which came upon in various places, ஆனால் எல்லாமே ஆவியானவருடைய கட்டுப்பாட்டில் இயங்கி வந்த காலங்கள் those were the times they were under the control of the Holy Spirit. அனைத்தும் பரிசுத்தாவியனுடைய கட்டுப்பாட்டில் செயல்பட்டு வந்த ஒரு காலம் இருந்தது It was a period of time, all these were operating under the control of the Holy Spirit. அந்தந்த சபைகள் அந்த கட்டுப்பாட்டை இழந்த பொழுது ஆவியானவர் அந்தந்த சபைகளோடு பேசினார் When the churches lost the control, the Spirit of the Lord spoke to the churches. அந்தந்த சபையினுடைய நிலவரங்களை உணர்த்தினார் they convicted the lord spirit of the lord convicted of, the, of their state இவங்களுக்கு மத்தியில மக்கெதோனியா சபை என்ற ஒரு சபை இருந்தது there was one church called the church of macedonia அந்த சபையின் ஜனங்கள் அந்த சபையின் நிலவரம் எப்படி இருந்தது என்பதை நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ள போகிறோம் the people of the church and the state of the church is what we are going to see today பூமியில பல சபைகள் இருக்கிறது even today there are various churches on the earth இந்த சபைகள் எப்படி இருக்கிறது என்று நீங்கள் பாருங்கள் You can see as to how these churches are. ஆனால் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம் So it is essential we should understand how these churches should be found. சபைகள் என்று சொன்னால் தேவன் அதை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் If there is a church, the Lord has a plan for the church. இப்படித்தான் இருக்கணும் சர்ச் அப்படின்னா பில்டிங்கை பத்தி அல்ல It is, uh, the state of the church is not about the construction of the building that it has. அப்போஸ்தலர் ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஓரா வசனம் Acts 9:31. Then had the churches rest throughout all Judea and Galilee and Samaria, and were edified, and walking in the fear of the Lord, and in the comfort of the Holy Ghost were multiplied. அப்பொழுது யூதேயா கலிலேயா சமாரியா நாடுகளில் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின இதுதான் அந்த காலத்தில் இருந்த சபைகளுடைய நிலவரம் This is the state of the church of those state of those days. இதுதான் தேவன் தன்னுடைய மனதில சபை எப்படி இருக்க வேண்டும் என்று அவர் ஆரம்ப காலத்தில் வைத்திருந்த திட்டம் This was the plan of God concerning the church in the early days. இது மட்டுமல்ல Not only this, அப்போஸ்தல இரண்டாம் அதிகார 47 வசனத்தை பார்க்கும் பொழுது Acts chapter 2 verse 47. தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள் ரட்சிக்கப்படுகிறவர்களை கத்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் இங்கே சபையில் ஒரு கூட்டம் ஜனங்கள் தினமும் சேர்க்கப்பட்டு வந்த ஒரு நிலவரத்தை நாம் வாசிக்கிறோம் We also read about a state where the church was gathering people, one group of people daily. முதல் பகுதியில நாலு காரியங்களை படித்தோம் First part, we saw four portions of the verse. இரண்டாவது ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறார் Secondly, there is one po- part. ஒரு that he should- சபை என்று சொன்னால் தினமும் ஜனங்கள் சபையிலே சேர்க்கப்பட்டு கொண்டே வர வேண்டும் If a church, then a daily there should be jo- people who join the church. இரண்டாவது அந்த சபை சமாதானம் உள்ள சபையாக இருக்க வேண்டும் Secondly, the church should be at peace. மூன்றாவது அந்த சபை பக்தி விருத்தி அடைய வேண்டும் Thirdly, the church should be edified. நான்காவது கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு இருக்க வேண்டும் Fourthly, it should be found in the fear of the Lord. ஐந்தாவது பரிசுத்தாவியின் ஆறுதலோடு அந்த சபை வளர்ந்து பெருக வேண்டும் fifthly it should grow and it should multiply in the comfort of the holy ghost இப்போ நம்மளுடைய கோணவட்ட சபையை நாம பார்க்கலாம் let us consider our converted church இல்லாவிட்டால் நம்மளுடைய லோக்கல் சபைகளை பாக்கும்போது oh if we consider our local churches இந்த அனுபவம் இருக்கிறதா do we have this experience இதுதான் தேவனுடைய மனதில் இருந்த சபையினுடைய திட்டம் this was the plan of god about the church ஒரு சர்ச்னு சொன்னா அந்த சபை குடிசையில இருந்தாலும் பரவாயில்லை ஆனா சமாதானம் உள்ள சபையாய் கத்தருக்கு பயப்படுகிற சபையாய் பக்தி விருத்தி உள்ள சபையாய் பரிசுத்தாவியின் ஆறுதல்ல நடந்து பெருகுகிற சபையாய் அனுதினமும் ஜனங்கள் சபையில சேருகிற சபையாய் இருக்க வேண்டும் If it is a church, though the church is found under a thatched roof, it should be found at peace, it should walk in the fear of the Lord, it should grow and multiply in the comfort of the Holy Ghost and daily people should be added in the church. ஒரு குழந்தை வளருதுன்னு சொன்னா if there is a child which is growing அந்த முழு சரீரத்திலும் ஒவ்வொரு vidamana valarchi உண்டாகும் there is kind of growth in the whole body அதுபோல ஒரு சபைன்னு சொன்னா அதுல இந்த ஐந்து விதமான தன்மையும் வளர்ச்சி அடைந்து பெருக வேண்டும் even so if there is a church all these five attributes should grow and multiply நம்முடைய சபையினுடைய தற்போதைய நிலவரம் என்ன What is the current state of our church? சர்ச்சினுடைய நிலவரங்கள் என்ன What are the early stages of the Pentecostal church? நீங்கள் சரித்திரத்தையும் வேதத்தையும் நீங்கள் புரட்டி பார்த்தால் If you will go brush through the word of God through the history, முதலாவது நாம் சபைகளில் பார்க்கும் பொழுது first- the first churches that we see, ஜனங்கள் கிடையாது there were no people, ஆனா சபை இருந்தது but there was a quality in the church. சபையில குவாண்டிட்டியை பார்க்க முடியாது We cannot find a quantity in the church, அதிக ஜனங்களை பார்க்க முடியாது not much people in the church. பட் இருக்கிற அந்த ஜனங்களுக்குள்ள என்ன இருந்துச்சு குவாலிட்டி இருந்துச்சு There was a quality or a good standard in the church. சபை பெருகின போது When the church multiplied, குவாண்டிட்டி கூடிடுச்சு the quantity increased, பட் குவாலிட்டி நெஞ்சிருச்சு டவுன் ஆயிடுச்சு the quality became cheaper. இதே மாதிரி தான் இப்போ நம்முடைய டிபிஎம் சர்ச்சினுடைய தன்மை Even so is the attribute of our TPM church right now. நம்முடைய சிபிஎம் சபை தொடங்கின பொழுது When our, our church, our mission began, ஜனங்க வர மாட்டாங்க people would not attend here. ஆனா வந்த ஜனங்கள் குவாலிட்டியா இருந்தாங்க But those people who were here, members were uh, people who were very qualitative. ஆனா இன்னைக்கு அப்படி அல்ல But today it is not so. ஜனங்க வந்து இறங்குது எங்க இருந்தா வர்றான்னு தெரியல The crowd rush in like anything. but நாம இப்போ சபையில குவாலிட்டி எதிர்பார்க்க முடியல பட் we cannot expect a standard or a quality in the church. இதுக்கு பைபிள்ல ஒரு சும்மா ஒரு இன்சிடென்ட் நான் சொல்றேன் One incident from the Bible for this course அப்போஸ்தலர் நடபடிகளை நான் பார்க்கும் பொழுது Acts of the Apostles, ஆறாம் அதிகாரம் முதலாம் வசனத்தை பார்க்கும் பொழுது chapter 6 verse 1. அந்நாட்களிலே சீஷர்கள் போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவிகள் அன்றாடக விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரியருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள் எதனால What for? அந்நாட்களில் சீஷர்கள் என்ன செஞ்சாங்க பெருகிட்டாங்க disciples were multiplied அப்ப பெருகுன பொழுது அங்க எது கூடிடுச்சு பெருகுதல் அதாவது குவாண்டிட்டி அதிகமாயிட்டே வருது when there was an increase the quantity increased இப்போ என்ன ஆகுது now what happened குவாலிட்டி குறையுது அங்க தகராறு வருது விரோதம் வருது பகை வருது என்னைய கவனிக்கல உன்னைய கவனிக்கல விசாரிக்கல அப்படி பண்றாங்க இப்படி பண்றாங்க கிரேக்கர் எபிரேயர் குழப்பம் உண்டாகுது The quality decreases. They say uh, there are so many problems, there are so many uh, hatred, enmities against one another saying they have not inquired me and this and that. இதேதான் கொரிந்தியர் சபையில நடந்த ஒரு சம்பவம் The same incident took place in the Corinthian church. 1 கொரிந்தியர் முதலாம் அதிகாரத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா First corinthian chapter 1 ஏழாம் வசனம் verse 7. அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள் இப்ப குறிந்தியர் சர்ச்சை நீங்க பாத்தீங்கன்னா வருகையில போறதுக்கு என்ன இருக்கு வெயிட்டிங்ல இருக்கு So the Corinthian church was waiting to to be caught up in the rapture. இப்ப நாட்கள் போனபோது When days passed by, அந்த சர்ச்சினுடைய பாருங்க குவாண்டிட்டி குவாலிட்டி uh, குறைஞ்சு போயிடுச்சு the quality of the church decreased. ஒன்னு குருந்தியர் மூணாம் அதிகாரம் ரெண்டா முதல் வசனம் First Corinthians chapter 3 verse 1. மேலும் சகோதரரே நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று மூணாம் வசனம் பொறாமையும் வாக்குவாதமும் பேதகங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களா இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா சர்ச்சஸ் தோக்கம் எப்படி இருந்துச்சு how was the beginning of the church வருகைக்கு ரெடியா காத்துக்கிட்டு இருந்த சர்ச் ஃபர்ஸ்ட் அதிக முதல் அதிகாரத்துல வருகைக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு மூணாம் அதிகாரத்துல எங்க போயிட்டு இருக்கு மனுஷ மார்க்கமாய் போய் கொண்டிருக்கிறது the church which was beginning uh, church which was waiting for the rapture is now walking as men in the third chapter இது ஒவ்வொரு சபையினுடைய ஒவ்வொரு அவலம் This is கேவலமான ஒரு நிலவரம் This is the shameful state of each church. கலாத்தியர் சபையை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா If you look at the Galatian church, avanga aarambathile eppadi thodangnaanga how did they begin in in the beginning? avangade வேகம் eppadi irundathu How was this thing galatians 5th அதிகாரம் 7th வசனம் Galatians chapter 5 verse 7. நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே சத்தியத்திற்கு கீழ்படியாமற் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார் யாரு இது இப்படி ஒரு கேள்வி அவர் எழுப்புறாரு He raises such a question here. நல்லா தானே நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க You began well. ஆனா இன்னைக்கு எப்படி உங்க நிலவரம் எப்படி ஆயிடுச்சு? But why is your state eh, in this state today? கலாத்தியர் 3:3 Galatians chapter 3 verse 3. ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெற போகிறீர்களோ நீங்கள் இத்தனை புத்தியினரா? அப்ப இந்த சர்ச்சோட நிலவரம் எப்படி இருக்கு இப்போ? So what is the state of the church now? ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல அவங்க எப்படி இருந்தாங்க தெரியுமா? How, how were they in the early stages? அந்த சபை கலாத்தியர் சபையை நம்ம குறை சொல்ல முடியாது We cannot find any fault in the Galatian church. அவங்க ஆரம்ப காலத்துல எப்படி இருந்தாங்க தெரியுமா How were they in the early stages? ம்? ஒரு ஊழியக்காரன் தேவதூதன் போல ஏத்துக்குவாங்க A servant of God was accepted as an angel of God. இயேசு கிறிஸ்து போலவே ஏத்துக்குவாங்க They will accept him as, a- as Jesus Christ himself. கண்ண கூட நிஞ்சிருவான் புடிங்கி கொடுத்துருவான் ஊழியக்காரனுக்காக For the servant of God, he will pluck out the eyes. அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் அவங்களுக்குள்ள இருந்தார்கள் There was such a group among them. கலாத்தியர் நாலு பதினாலு பதினஞ்சு Galatians 4, 14 and 15. இருந்தும் என் சரீரத்தில் உண்டாயிருக்கிற சோதனையை நீங்கள் அசட்டை பண்ணாமலும் அரோசியாமலும் தேவதூதனை போலவும் கிறிஸ்து இயேசுவை போலவும் என்னை ஏற்றுக்கொண்டீர்கள் அப்பொழுது நீங்கள் கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம் எங்கே உங்கள் கண்களை பிடுங்கி எனக்கு கொடுக்க கூடுமானால் அப்படியும் செய்திருப்பீர்கள் என்று உங்களுக்கு சாட்சியா இருக்கிறேன் எப்படி இருந்தாங்க பாருங்க அந்த சபையினுடைய ஸ்டாண்டர்ட் என்ன அளவுல இருந்துச்சுன்னு பாருங்க Look at the standard of the church at that time. பட் இப்போ நிலவரம் எப்படி இருந்துச்சு பட் நவ இஸ் வாட் இஸ் தி ஸ்டேட் உங்களுடைய ஆரம்ப நிலவரங்களை பாருங்க லுக் அட் யுவர் अर्ली ஸ்டேजेस நம்முடைய ஆரம்ப நிலவரங்களை பாருங்க லுக் அட் आवर अर्ली ஸ்டேजेस அபிஷேகப்பட்ட காலம் when we were saved அபிஷேகம் பெற்ற காலம் when we were anointed ஞானஸ்நானம் எடுத்த காலம் when we were water baptized நம்மை அர்ப்பணித்த காலம் when we dedicated ourselves பிரதிஷ்டைக்கு உட்படுத்தி கொண்ட காலம் when we lived under a consecration சில முடிவெடுத்த காலம் when we made certain decisions நகையை கலத்தின காலம் when we removed our jewels ஒவ்வொன்னு உங்களுடைய லைஃப்ல ஒவ்வொரு ஸ்டெப்லயும் நீங்க வரும்போது உங்களுக்கு இருந்த வாஞ்சை வைராக்கியம் வேகம் வேகம் தீவிரம் இதெல்லாம் இன்னைக்கு எங்க இருக்கு When you took every step in your life, where is the zeal and where is the speed and where is the hastiness that you uh, have headed to? நீங்க ஒரு கார் கம்பெனியை நீங்க பாருங்க Consider a car company இல்ல ஒரு ஃளைட்டையே பாருங்க or consider a flight. ஆரம்பத்துல ரைட் சகோதரர்கள் ஃளைட்டை கண்டுபிடிக்கும் போது எவ்வளவு தூரம் பறந்துச்சு How far did the flight fly when the the right brothers found it in the beginning? எவ்வளவு தூரம் பறந்துச்சு How far did it go? ஒரு 50 அடி பறக்கறதுக்குள்ள புஷ்னு கீழ இறங்கிடுச்சு. Within 50 feet it came down again. இன்னைக்கு எப்படி இறங்குது? Today how is it? இன்னைக்கு நிலவரம் என்ன? What is the state today? கூடி இருக்கா குறைஞ்சிருக்கா? Has it increased? இன்னைக்கு வந்து அவன் ராக்கெட்ல போயிட்டான் சேட்டலைட்டை தாண்டி எங்க எல்லாமோ போயிட்டு வந்துட்டான். Today the rocket he he heads even beyond the satellite somewhere else. அப்ப அதுல என்ன So what do we understand now? அவங்களுடைய அற்பமா இருந்துச்சு. இன்னைக்கு வியக்தக விதத்துல மாறிடுச்சு. His his beginning was despisable but now it's going to a place where we cannot comprehend. ஆனா இப்ப நம்ம எப்படி இருக்கிறோம் பட் வாட் இஸ் आवर ஸ்டேட் நவ ஆரம்பத்துல இந்த ரன்னிங் ரேஸ்ல ஒருத்தன் ஒரு சிலர்லாம் பேய் மாதிரி ஓடுவான் 10 ரவுண்ட் அடிக்கும் போது அப்படியே ஸ்லோவாகி பொத்துன விழுந்துருவான் Some people will take a sprint, they will go very fast in the beginning, but after 10 kilometers have passed by, they will come down. ஆவிலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தில் முடிவு பெற போகிறீர்களோ You who began in the spirit, are you going to finish in the flesh? இவங்களுக்கு நடுவில் In the midst of all these, macedonian church எப்படி இருந்தது how was the church of Macedonia? அதை நம்ம இன்னைக்கு படிக்க போறோம் Today we are going to see that அந்த சர்ச்சில் சர்ச்சில் உள்ள ஜனங்க எப்படி இருந்தாங்க How were the people of that church? அந்த தேவன் எப்படி கண்ட்ரோல் பண்ணி கொண்டு How did the Lord control and lead the church? அதை நாம் இப்பொழுது சிந்திக்கலாம் Now we shall consider them. அப்போஸ்தலர் அதிகாரத்துல Acts of the Apostles, chapter 16. பவுல் தன்னுடைய ஊழியத்தை தொடங்குகிறார் Acts, uh, uh, uh, uh Apostle Paul, he began his ministry. அவன் தன்னுடைய ஊழியத்தை ஒரு நாள் துவக்க ஆரம்பிக்கும் பொழுது When he began his ministry, அவர் என்ன நினைக்கிறாரு what did he think? அவர் ஆசியாவுக்கு போலான்னு ட்ரை பண்றாரு He tried to go to Asia. ஆறாவசனம் அப்போ சிலர் பதினாறு ஆறு Acts of the Apostles chapter 16 verse 6. அவர்கள் பெரிகியா கலாத்தியா நாடுகளை கடந்து போனபோது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவினாலே தடை பண்ணப்பட்டு இப்போ அவர் ஆசியா போகலாம் அப்படின்ட்டு ஒரு tr- அவர் மூவ் பண்றாரு கிளம்புறாரு Now he he has a plan to go to Asia and he sets forward. இப்ப கிளம்பி வெளியே வந்தா When he came out, ஆவியானவர் போக விட மாட்டேங்கிறாரு the Spirit of the Lord did not permit him. இவர் போறாரு ஆசியாவுக்கு போலான்னு ஆவியானவர் போக விடல He was heading to Asia but the spirit of the Lord did not leave him to permit him to go. ஏழாவது வசனத்தை பார்க்கும் பொழுது Verse 7 மீசியா போய் அப்படியே பிரித்தி பி- பித்தினியா போலான்னு அவன் ட்ரை பண்றான் After which he tried to go to Mysia and then Bithynia, அங்கேயும் ஆவியானவர் போக விடல the spirit suffered him not. ஏன் ஆவியானவர் ஊழியம் செய்ய விட why the spirit of the lord did not permit him to minister நீங்க ஒன்றை கொள்ளணும் one thing you should understand பரிசுத்தாவி சொல்றதெல்லாம் நீங்க கூடாது uh, everything which they consider to be the holy spirit you should not uh, obey and follow சரியான பரிசுத்தாவிய குறித்து உங்களுக்கு ஒரு அறிவு தேவை you should have a proper knowledge about the right holy spirit பேசுறது யார் who is speaking தேவன்தானா is it god பரிசுத்த ஆவியானவர் is it the spirit of the lord அது வசனத்துக்கு ஒத்து போதா does it go along with this word இது நீங்க முதலாவது டிசைன் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிசர்ன் யுவர் செல்ஃப் அறியணும் டிசைன் தென் ஒரு சிலருக்கு யார் பேசுறானே தெரியாது ஒன் சர்டன் பீப்பிள் will not understand who is speaking ஒரு சிலர் இந்த சொத்துல கையெழுத்து போடும்போது அது பாட்டுக்கு எல்லாத்தையும் கையெழுத்து போட்டு வந்துறாங்க பாத்தீங்களா some people sign in the property without knowing what it is அது போல ஒரு சிலருக்கு யார் பேசுறா அப்படின்னு தெரியாது some people cannot discern who is speaking நம்ம போன் எடுத்தா கூட மாமாவான்னு கேட்பான் even if we will call they will ask it if it's the குரலை டிசைன் பண்ணக்கூடிய அறிவு இல்ல they cannot recognize the voice அதுபோல even so अनेक ஆவிக்குரியவர்களுக்கு தேவனுடைய சத்தத்தை நிதானிக்க அவங்களுக்கு தெரியல many spiritual people of god do not know to discern the voice of god but பவுல் தெளிவான ஆள் but St Paul was one who was clear அவன் ஆசியா ஆவியானவர் பிரேக் பண்றாரு he wanted to go to Asia the spirit of the Lord stopped him பித்தினியா போணும்னு பார்க்கறான் தெய்வம் பிரேக் பண்றாரு he tried to go to Bithynia when the Lord suffered him not பேசாம உட்கார்ந்து ஜெபிக்க ஆரம்பிச்சான் he started to sit down and pray அவன் உட்கார்ந்து ஜெபிக்க பொழுது when he was praying verse 9 அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று அது என்னவெனில் மக்கெதோனியா தேசத்தில் ஒருவன் வந்து நின்று நீர் மகதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டிக் கொண்டதாக இருந்தது அப்ப ஆண்டவர் எங்க போகணுங்கிறாரு So where is the Lord wanting to go? ஆசியா மீசியா எல்லாம் கிடையாது எங்க போனோம் நீ மேசிடோனியா It is not to uh, Asia or to Mysia, it is to Macedonia. ஆண்டவர் சொல்றாரு மக்கதுனியா சபைக்கு நீ போ The Lord says, "Go to Macedon, Church of Macedonia." அடுத்த வசனத்துல அவன் நிச்சயித்து கொண்டான் The very next verse, he made it certain, ஏனென்றால் அந்த சர்ச் தான் ஆண்டவருடைய இருந்தது because that was the church in the mind of God. ஆ, இவன் ஆசியாவிலேயே அப்படியே சுவிசேஷம் சொல்லிட்டே போலாங்கறான் He tried to go and give the gospel at Asia. இவன் ஒரு மிஷனரியாக எவாஞ்சலிஸ்டா ஒரு சுவிசேஷகனாக செயல்படலாம்னு ட்ரை பண்றான் He tried to become a missionary and evangelist and operate in the same way. அப்படியே போய் போய் பிரசங்கம் பண்ணிட்டே போயிடலாம்னு பார்க்கறான் He wanted to go through the- all these countries. ஆண்டவர் சொன்னார் நீ இந்த சுவிசேஷம் சொல்றதை நிப்பாட்டிட்டு இப்ப எங்க போனி சர்ச்சுக்கு போ The Lord said, "Stop giving the gospel and go to the church." அது எந்த சர்ச்சுக்கு போகணும் நீ To which church? மக்கதோனியா சபைக்கு போன To the church of Macedonia. இதிலிருந்து நாம் என்ன விளங்கிக் கொள்றோம் So what do we understand here? முதலாவது ஒரு சபைன்னு சொன்னா அந்த சபையில அப்போஸ்தலன் இருக்கணும் So if there is a church, there should be an apostle in the church. அப்போஸ்தலன் சந்திக்கிற ஒரு சபைதான் சரியான சபை A church which an apostle will meet, visit. அப்போஸ்தலனாகிய பவுலை வைத்து கத்தர் அந்த சர்ச்சை ஃபர்ஸ்ட் சந்திச்சார் அது தேவனுடைய மனதுல இருந்தது Through the apostle Paul, the Lord visited the church first and it was in the mind of God. அதனாலதான் நம்ம அப்போஸ்தலர் இல்லாத சபையை பகுத்தறியணும்னு சொல்லி தர்றோம் ஜனங்களுக்கு That is why we teach the people to discern the church without any apostles. இன்னைக்கு வேலூர்ல எத்தனையோ சபைகள் உண்டு There are so many denominations in ஆனா Vellore, அப்போஸ்தலர் இருக்கிற சபை எதுங்கிறத அந்த ஜனங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியல but the people are unable to discern which is a church which has the apostles in it. இப்ப எல்லாரும் நகை போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் Suppose everyone is wearing jewels, ஆனா எல்லார் கழுத்துல இருக்கிற நகையும் ஒரிஜினலான்னு தெரியாது But we do not know whether it is the same thing which people remove. abadi thana Isn't that true? ah மரியாதைக்காக covering போட்டு sutra case romba irukku There are many people who also use uh, these jewels for respect they wear it. oru silar போட்டிருக்கிற naga வந்து palaya காலத்து nagaya irukku அதுல enna இருக்காது? karate குறைஞ்ச தன்மையா இருக்கும். some people will wear jewels which are of the old age it will have a lesser amount of the keratin நான் ஒரு சர்ச்சில் இடம் வாங்குறதுக்காக ட்ரை பண்ணபோது when i tried to buy a place a land for the church ஜனங்கள் ஆதி காலத்துல அவங்க முன்னோர்கள் சேர்த்து வச்சிருந்த லாக்கர்ல வச்சிருந்த நகையெல்லாம் தூக்கிட்டு வந்தாங்க people brought the jewels which they had uh, uh, uh acquired from their forefathers அத கொண்டு போய் நான் விற்க போனா i tried to sell them பாதி ரேட்டு கூட போக மாட்டேன்னுச்சு it could not be sold even for a small amount yeah why அது அந்த காலத்துல உள்ளது அது கேரட் கிரட்லாம் குறைஞ்சு ஒண்ணு இல்லாம போயிடுச்சு It had become as nothing because it belonged to an old age. அதுபோல even சபைகள் இருக்கும் ஆனா அது வந்து சபையின் தேவனுடைய கண்காணிப்புல இருக்கிற சர்ச்சான்னு பார்க்கணும் there will be churches but we have to discern whether it is under the watchful eyes of the lord ஆவியானவருடைய கட்டுப்பாட்டில உள்ள சர்ச்சான்னு பார்க்கணும் we have to find whether it is under the control of the spirit of the lord அப்போஸ்தலருடைய ஆளுகையில இருக்கிற சர்ச்சான்னு பார்க்கணும் we have to see whether the church it is under the dominion of the apostles இந்த மக்கதோனியா சபையை கர்த்தர் அப்போஸ்தலனை வைத்து சந்திக்க விரும்பினார் The Lord desired to visit the church of Macedonia using this apostle. yeah அப்போஸ்தலர் சபைக்கு தேவை? Why apostles are needed for the church? சபைகள் பக்தி விருத்தி அடையணும். The church should be edified. ஒரு சபைக்கு அப்போஸ்தலன் தேவைன்னா எதுக்கு காரணம் என்ன? What is the reason for a apostle needed for the church? சொல்லுங்க. சபைகள் சபை பக்தி விருத்தி அடையணும்னா அங்க அப்போஸ்தலன் தேவை. If the church should be edified there is an apostle needed. இரண்டாவது அங்க இருக்கிற ஜனங்கள் பரிசுத்தவான்களா இருக்கலாம். பட் அவங்க சீர் பொருந்தணும்னா அங்க அப்போஸ்தலன் தேவை secondly the people might be holy there if they have to be perfected the apostle is needed அதை நாம சரியான விதத்துல சத்தியத்துல விளங்கி கொள்ளணும் from the truth we have a proper understanding about this எபேசியர் 4 அதிகாரம் ephesians chapter 4 12 13 verses 12 and 13 பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் எப்படி ரெண்டு காரியத்துக்காக அப்போஸ்தலர் வைக்கிறார் For two things the Lord sets the apostles. பரிசுத்தவான்கள் என்ன செய்யணும் சீர் பொருந்தணும். The perfecting of the saints. இரண்டாவது சபை பக்தி விருத்தி அடையணும். Secondly the edifying of the church. இதுக்கு ஒரு அப்போஸ்தலன் தேவை. For this cause an apostle is needed. இப்போ உங்களுக்கு வயித்துக்குள்ள ஒரு பிரச்சனை. Suppose you have a problem. நீங்க சும்மா இந்த ஆர்எம்பி டாக்டர் போய் பாத்தீங்கன்னா If you just go and see a doctor. ஆர்எம்பி. The RMT doctor. என்ன தெரியதா registered medical practitioner ma It is avanga reg- varuvaanga they will come home to uh, have a look at you. ah avanga vandu edhu panna matanga surgeon kedaiyadhu avanga They are not a surgeon. avanga enna pannuvaanga What will they do? நீ என்ன அடிபட்டாலும் ப்ளூ மருந்து கொடுப்பான் Whatever be your problem, they will give you a cro- uh, medicine. என்ன வியாதிப்பட்டாலும் ஒரு குறிக்கப்பட்ட மாத்திரையை கொடுப்பாங்க Whatever be your uh, sickness, they will give you a particular pro- உனக்கு இருக்கிற பிரச்சனை என்னது What is your problem? நீ சந்திக்க வேண்டிய ஆள் வந்து ரணவைத்தியன் The person you, you should visit is a physician. உனக்கு செய்ய வேண்டியது ஆபரேஷன் The operation should be done on you. அப்படிதானே Isn't that true? கீழையாத்திலே பிசின் தைலம் இல்லையோ Is there no balm in Gilead? ஆ, இஸ்ரவேலிலே ரணவைத்தியன் இல்லையோ Is there no physician பின்ன in his ஏன் name? என் ஜனமாகிய குமாரத்தி சுஸ்தமடையாமல் போனாள் Why the daughter of my people is not recovered? அதனால நமக்கு தேவை சீர்புருந்துகிறது So all that we need is a perfecting. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் தன்னை பரிசுத்தமாக்கணும் He that is holy, let him be holy still. அவன் இன்னும் பக்தி விருத்தி அடையணும் He should be edified even more. அதனால மக்கதுனியா சபையினுடைய முதல் திட்டம் தேவன் அந்த சபையை சந்திக்க விருப்பப்பட்டார் So the first plan of the church of Macedonia is the Lord desired to visit the church. அது ஒரு அப்போஸ்தலனை வைத்து மெயின்டைன் பண்ண கத்தர் விரும்பினார் God desired to maintain the church using an apostle. இரண்டாவது Secondly, அப்போஸ்தலர் 18:5 இன் படி Acts 18:5, அந்த சபையில தான் தீமோத்தே இருந்தான் Timothy was found in the church. மகதோனியாவிலிருந்து சீலாவும் தீமோத்தேயும் வந்தபோது ச- அங்க இருந்து சி- தீமோத்தேயும் சீலாவும் வந்த பொழுது Silas and Timothy came from the church. இவங்க ரெண்டு பேரும் வந்தாங்க அங்க இருந்து Both were found in this church. யாரு Who? தீமோத்தேயும் சீலாவும் Silas and Timothy. ஷீலான்னு சொன்ன உடனே நீங்கள் நினைச்சிடக்கூடாது சகோதரி ஷீலான்னு நினச்சிடக்கூடாது பாதி பேர் அப்படித்தான் பிள்ளைகளுக்கு பேர் வச்சிருக்கான் ஷீலானா பவுலுடைய மனைவின்னு சொல்லி தான் பேர் வச்சோம் பவுல் ஷீலாவை கூட்டி கொண்டு போனார் ஷீலானா அது பொண்ணு இல்லை இங்கிலீஷில் படித்தா சைலஸு இன்னொரு வார்த்தையில் சில்வானு ஆம்பளை பையன் Silas is not a female, it is a, it is a man who accompanied Paul. ஷீலான்னு பேர் ஆளுங்க எல்லாம் யோசிப்பாங்க என்னடா இது All those who have this name will think twice. நம்ம நல்லா விளங்கிக்கணும் சத்தியத்தை. We have to have a clear நான் ஒரு இடத்துல பத்தி பிரசங்கம் பண்ண சைலாவை பத்தி Uh, Once I pre- uh, preached about silvanus அவன் சைலஸ் Silas. தமிழ்ல சீலா மூணு ஒரே பேர் தான் all three are the same, he is also Silas. முடிஞ்சிட்டு வந்த உடனே ஐயையோ நான் பவுலுடைய மனைவின்னு என் பொண்ணுக்கு ஷீலான்னு பேர் வச்சேன்னுச்சு One நல்லது பவுலுக்கு தான் மனைவியே கிடையாது நீ என்ன புதுசா கல்யாணம் கட்டி வைக்கிற Hmm. One person said because she is a wife of Paul that I named my daughter as uh, Sheila அதனால சத்தியத்தை புரிஞ்சுக்கணும் you have to have a clear understanding about the truth Macedonia, சபையில தீமோத்தேயு இருக்கான் Timothy was found in Macedonia ஒரு சபைன்னு சொன்னா நல்ல விசுவாசிகள் ஊழியக்காரங்க தேவை If a church, there should be good believers and servants of God. இந்த சாதாரண ஆள் கிடையாது Timothy and Silas were not just common people. ஆ, ரெண்டு பேரும் சத்தியத்துக்காக ஜீவனை கொடுக்கிறவன் They are those who jeoparded their life for the truth. ஒரு சர்ச்சின்னு சொன்னா நூறு பேர் இருக்கிறானாங்கிறது இல்ல அந்த சபையில திமுத்தி இருக்கானான்னு பார்க்கணும் If there is a church, it is not if there are hundred people, but you have to find if there's Timothy in the church. அந்த சபையில இருக்கிற ஜனங்கள் ஷீலாவை போல இருக்காங்களா Whether the people of the church are like uh, Silas. பவுலுக்கும் பயங்கர பிரச்சனை வந்துச்சு Paul and Barnabas had great problems. ஆனா அந்த நேரத்துல ஷீலா யார் கூட சேர்ந்தா பரிசுத்தவானாகிய அப்போஸ்தலனாகிய பவுலோட சேர்ந்தா At that moment, Silas joined with uh, the Saint Paul. என்ன பிரச்சனை வந்தாலும் நீ ஊழியத்துல பரிசுத்தவங்களோட நிக்கிற ஆளா இருக்கணும் அப்படிப்பட்டவன் தான் மக்கதோனிய சபையில இருந்தா இருந்தான் whatever be the problem you should be a person who joins along with the saints in the ministry such a person was found in the church of macedonia தீமோத்தேயு சாதாரண ஆள் கிடையாது Timothy was not an ordinary person. அது நான் ஒரு நாள் பைபிள் ஸ்டடி எடுக்கறேன் I will uh, give you a Bible study on the same one day. தீமோத்தேயு வந்து பவுல் சொல்றாரு என் மனது போன்ற ஒரு ஆள் அவன். Saint Paul addresses Timothy as one who is according to my mind. என் மைண்ட் என்னவோ அதுதான் யாரு? timothy Whatever is in my mind that is Timothy. அடுத்து என்னுடைய உத்தம குமாரன் அப்படினு சொல்றான். He is my faithful son. எப்படி இருக்கும் பாருங்க யார் பெற்ற பிள்ளையோ தெரியாது we do not know whose son he was பட் அவன் என்ன சொல்றான் அவன் யாரு என் மனசு மாதிரியே இருப்பான் he is according to my mind அதாவது ஊழியக்காரன் மைண்ட்ல என்ன சிந்திக்கறானோ அது அப்படியே அவன் மைண்ட்ல உதிக்கும் whatever the servant of god has in his mind that will happen to him என்னுடைய உத்தம குமாரன் சொல்றான் he says he is my perfect or my faithful son அடுத்து சீலா Next to Silas. பயங்கர டஃப்பான டைம் யாரு கூட சேர்றதுன்னு குழப்பமான ஒரு நேரம் It was a conflicting time. He was in a great confusion who he should join with. வாக்குவாதம் தொடங்கிடுச்சு There was a great dispute. பயங்கர கோபம் There was great anger. பவுல் பயங்கர ஷார்ட் டெம்பர் ஏறிட்டான் Saint Paul was short-tempered. He was shouting. ஆனா பர்ணபாவும் விட்டு கொடுக்கல Barnabas did not give in ஏன்னா பர்ணபா சீனியர் because he was a senior. அதனால அவன் விட்டே கொடுக்க மாட்டேங்கிறான் So he would not give in. கடைசில பவுல் சொன்னான் மார்க் வர்றதா இருந்தா இந்த ஊழியமே வேண்டாம் He said, uh, St. Paul said, finally, it is a note to the ministry if it is so. barnabas சொல்றான் மார்க் வராட்ட இந்த ஊழியமே வேண்டாம் Said, uh, Barnabas said, if uh, Mark does not turn Okay. up, then they will note to the நீ ministry. லெஃப்ட் போனா நான் ரைட் போறேன் ரெண்டு பேரும் கிளம்பிட்டான் So they both parted ways. ஆனா அந்த இடத்துல தான் ஷீலா ஒரு முடிவு எடுத்தான் யார் கூட போனா யார் கூட போனா பவுலோட போனான் Silas made a decision and he joined Paul. இந்த ரெண்டு பேரும் வந்த உடனே அது வரைக்கும் செத்து போன மாதிரி கிடந்த பவுல் இவங்க ரெண்டு பேரும் வந்த உடனே சும்மா ஃபுல் ஸ்பீட் ஆயிடுவான் Saint பவுல் was லைக் a டெட் மேன் வாசிங்க அந்த வசனம் மறுபடியும் மகதோனியாவிலிருந்து சீலாவும் தீமோத்தேயும் வந்தபோது பவுல் ஆவியில் வைராக்கியம் கொண்டு எப்படி அது வரைக்கும் சும்மா இருந்த ஆளு தனக்கு ரெண்டு பேர் தோள் கொடுக்க வந்துட்டான உடனே ஆவியில வைராக்கியமா எழும்பிடுவான் St. Paul who was silent up till now, when he found the two people were there to shoulder him, he became uh, very firm in spirit. நம்முடைய சர்ச்சில தீமோத்தேயுக்குள் தேவை We need uh, Th- uh, Timothy's in our church. ஆ, மெக்கதோனியா சபையாக நம்முடைய சபை மாறணும் Our church should become as the church of Macedonia. ஊழியக்காரங்களோடு நிக்கிற சீலாக்கள் தேவை There may, uh, there should be Silas who would join along with the servants நீங்க வந்துட்டா எங்களுக்கு ஆவியில வைராக்கியம் வரணும் If you, once you are here, we should be zealous in our spirit. சத்தியத்துக்காக நிக்கிற ஜனங்களை பார்த்த உடனே looking at the people who stand for the truth பாருங்க அது வரைக்கும் அப்படியே அடக்கி வாசிச்சுக்கிட்டே வந்தான் பவுல் அப்படியே தம் பிடிச்சுக்கிட்டே தீமோத்தேயு வந்துட்டான உடனே ரைட் நமக்கு ஆள் வந்துருச்சு until then he was very silent said paul was going silently and மக்கதனியால இருந்து சீலா வந்துட்டான உடனே இவன் ஃபுll ஸ்பீட் ஆயிடுறான் the moment he saw silas and timothy at the church of macedonia he was zealous ரெண்டு பேரும் சத்தியத்துல தோள் கொடுக்கிற ஜனங்கள் both with those who shoulder in the truth அதுதான் நம்முடைய சபைக்கு தேவை that is needed for our church நம்முடைய ஒரு மக்கதோனியா சபையில தேவன் பாருங்க அவனை எங்கேயுமே போவிடாம அப்போ அங்க தான் போக வைக்கிறார் The Lord did not permit him to go anywhere, but the Lord made the apostle to go to Macedonia. இரண்டாவது அந்த சர்ச்சில தான் தீமோத்தி உட்கார்ந்திருக்கிறான். That is where we find Timothy seated in the church. அங்க தான் சீலா இருக்கிறான். That is where Silas is. இவங்க ரெண்டு பேரும் அங்க இருந்து வந்த உடனே பவுலுக்கு ஆவியில வைராக்கிய அனல் பற்றி பிடிக்குது. Once they, he found both these two shouldering him, they said Paul was zealous in the spirit. மூன்றாவது. Thirdly, அப்போஸ்தலர் 16 13. Acts of the Apostles chapter 16 verse 13. ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அது மக்கெதோனியாவில் நடந்த ஒரு சம்பவம் that was an incident that took place at macedonia ஜெபிக்கிற வழக்கமா ஜெபிக்கிற ஜனங்கள் the people who usually pray அவங்க எப்பொழுதும் ஜெபிக்கிறதுல ரொம்ப தீவிரமான ஜனங்கள் they are people who are very uh, stern in their prayer 16 வசனம் verse 16 நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில் நாங்கள் ஜெபம் அவங்க ஒரு குறிக்கப்பட்ட இடத்துக்கு போய் டெய்லி ஜெபம் பண்ணுவாங்க they would go to a particular place to pray every day மக்கதோனியா சர்ச்சில் உள்ள ஜனங்கள் ஜெபிக்கிற ஜனங்கள் the people of uh, uh, macedonia church of macedonia were praying people அதுதான் நம்மளுடைய சபையில தேவை that is essential for our church too நம்ம நம்ம எப்படி இருக்கிறோம் how are we பாருங்க தேவன் அந்த சபையை தன்னுடைய மனசுல வச்சிருந்ததுக்கு காரணம் அந்த ஜனங்கள்லாம் நல்லா ஜெபிப்பாங்க for the reason for the lord to have this church in his mind is that the people would pray well only prayer life நீங்க சரிப்படுத்தணும் you have to set right your life of prayer daily டெய்லி இந்த பிரேயரை மட்டும் நீங்க விட்டுற கூடாது every day do not forsake your prayer ஒருவேளை 5 நிமிஷம் 10 நிமிஷம் லேட் ஆயிருச்சுனா அத நீங்க தேவனுடைய சமூகத்துல திருப்பி நீங்க கரெக்ட் பண்ணணும் perhaps you 5 or 10 minutes late set it right in the presence of god அது பகலோ இரவோ உங்க ஜெபத்தை நீங்க விடக்கூடாது be day or night do not forsake your prayer உங்க பிரதிஷ்டை நீங்க பண்ணிருக்கீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும் You only you know how many consecrations you have made. அந்த ஜெபத்தை நீங்க விட்டுறவே கூடாது Never forsake your prayer. ஒரு நாள் சுகம் இல்ல பரவாயில்ல Perhaps you're sick one day, that is okay. தேவனுக்கு அது தெரியும் God knows it. ஒரு நாள் உங்களால முடியல Perhaps one day you hard hardly worked. ஒரு நாள் நீங்க பிரயாணத்துல இருப்பீங்க முடியாது Maybe one day you are traveling, you cannot. அதுக்கு பிறகு கத்தர் அந்த சிஸ்டமேட்டிக்கா அவனை கொண்டு வருவார் But the Lord will bring you back into the system again. அப்ப நீ உடனே அந்த பிரேயர் லைஃப திருப்பி பிக்கப் பண்ணணும் So immediately you should pick up with your life of prayer. ஒரு நேரம் சாப்பிடலனா அடுத்த நேரம் சாப்பிடாமே விட்டுறீங்களா If you do not eat one square meal, did you stop eating the other time? சொல்லுங்க நாம எப்படினா ஆறு நாள் உபவாசம் தொடங்குதுன்னா முந்த நாளே ஆறு நாள் சாப்பிடாம இருக்கணும் அதுக்கு போய் சேர்த்து சாப்பிடுறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பாக்குறோம் If there are 6 days of fasting and prayer, we will try to eat for all the 6 days the day before that. அதே மாதிரி ஜெபிக்கிறதுல நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறோமா at the same time do we give importance to prayer உங்க வீட்ல ஜெபம் இருக்கா do you uh, have prayers occurring in your house ஒரு சில வீட்ல ஜெப வட்டார ஜெபமா இங்க புருஷா பேர் இருக்கு தமிழ்ல மற்ற ஏரியா பிரேயர் மாதிரி இங்க தூய தமிழ்ல வட்டார ஜெபம் வட்டார ஜெபம் இருக்கா ஏரியா பிரேயர் இருக்கா certain houses there are area prayers கேட்டா அவங்க தான் வீட்டுக்கு வந்துட்டா வீட்ல என்னத்தையா பாத்துるவாங்களோ அப்படி இப்படி ஒரு புத்தியும் ஜனங்களுக்கு இருக்கு There's also one kind of a mind in the people, if the others would come to their house, they will find out spot something in their house. Secondly, this and that person should not come into our house, அதனால area prayer so no area prayer. இது மாத்திரமல்ல Not only that, அவன் வீட்டுக்கு நான் எப்படி போறதுன்னு இவங்க போறதே கிடையாது so how can I go to his house and they do not attend the area prayer? You think all this is good and fine, but this will all destroy your spiritual life you have to go Now ஒரு வீட்டுக்கு போனேன் i attended i went to a house Or சண்டே Sunday school headmaster கூட்டி i took the sunday school headmaster along with me ஒரு ஏழை வீட்டுக்கு கூட்டி போனேன் It was a poor house. அவர் போகும்போது அந்த புலம்பிட்டே வராரு While going, he was lamenting, பிசினஸ் சரியில்லை "The business is not right. வருமானம் இல்ல there is no income, இவ்வளவு பிரச்சனை so many problems. எனக்காக ஜெபிச்சுக்கோங்க Pray for me." இப்படி நாங்க அவர் வண்டில தான் நான் போயிட்டு இருக்கேன் I was traveling in his vehicle. அவர் இதான் டைம்ல எல்லாம் மொத்தமா புலம்பிட்டே வந்துட்டாரு என்ன சொல்லிடணும் எல்லாத்தையும் சொல்லிட்டார் All through the way, he was being totally confused, telling his problems. ஒரு வீட்டுக்கு விசிட்டிங் போனோம் We went to a particular house to visit. அந்த வீட்டுக்கு போன உடனே As we entered the house, அந்த வீட்ல போட்டு போட்டிருந்த ஓடு இறங்கிடுச்சு Uh, the shed uh, that was put for the house had ca- it had uh, come down. கரண்ட் கிடையாது There was no uh, power, பாத்ரூம் கிடையாது there was no bathroom. and the ஓடு கீழே இறங்கிடுச்சு That it, uh, hut had come down, the ash thatched thanni veliya poradhukku vali போறதுக்கு வழி கிடையாது There's no way for the water to go out. and the veetla rendu valiya பிள்ளைங்க There were two young uh, children in the house. adukulla naanga nolanjita or 7 ஏழரை மணிக்கு Uh, We went in around 7:30. உள்ள நான் இருக்கிற உயரத்துக்கு உள்ள போக ena ella எல்லாம் eskimo kal வீடு mari aayiduchu Uh, it was at uh, for my height I could not enter in because it was like an igloo. எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க You can imagine how it looked. நானும் குனிஞ்சு உள்ள அவரும் என்னை விட கொஞ்சம் கம்மி அவரும் குனிஞ்சு உள்ள வந்துட்டார் I bent down and I went in and he followed me. அப்ப கேட்டேன் போன வாரம் மழை பெஞ்சதே எப்படி இருந்தீங்கன்னு I asked them how they survived in the rains last week. அப்ப அவங்க சொன்னாங்க Then they said, அந்த ஒரு வாரத்துல ரெண்டு பிள்ளைகளும் படுத்துவாங்க இங்க தண்ணி ஒழுகு நான் இத மொண்டு ஊத்திட்டே இருப்பேன் பிள்ளைங்க போன பிறகு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்குவேன் the children will be sleeping in one side of the house, the waters will be dripping in one place, I would cut- uh, draw it and draw, uh, pour it out. After the children left, I would take rest. visiting முடிஞ்சு வெளியே வந்தோம் After we visiting, we came out. இவர் புலம்புறதே விட்டுட்டாரு He stopped lamenting. ஏ அப்பா கத்தர் என்ன எவ்வளவு நல்லா வச்சிருக்காரு how how good the lord has set எனக்கு சொந்த வீடு இருக்கு கரண்ட் இருக்கு பாத்ரூம் வசதி இருக்கு அட்டாச்ட் இருக்கு பிள்ளைங்க காலேஜ் படிக்குது இவ்வளவு வசதி நான் இவ்வளவு நேரம் ஒண்ணுமில்ல ஒண்ணுமில்ல என்ன இத பார்த்தா இவங்க அதுக்குள்ள நெஞ்சிட்டு இருக்கான் மழை ஒழுகுனா ரெண்டு பிள்ளைகளையும் ஓரத்துல வச்சுட்டு நான் தண்ணியை மண்டு ஊத்திட்டு தோத்திரம் பண்ணிட்டு இருப்பாங்கறானே I have a good house, I have a good vehicle, I have all kinds of comforts and conveniences, but look at this house, they have nothing, the rain is dripping within, and they're drawing water and pouring it out. நம்ம பிரேயர் எப்படி இருக்கு? How is our prayer? ஒரு சர்ச்சின்னு சொன்னா அதனுடைய அஸ்திபாரமே ஜெப வாழ்க்கை வாழுகிற விசுவாசி If you consider a church, it is a- a- a- the foundation of the church. ஜெபிக்கிறவன் தான் சபையினுடைய அஸ்திபாரம் The one who prays is the foundation of the அவன் church. ஊழியக்காரனும் விசுவாசியும் Be it a believer or a servant of God. ஜெபம் இல்லைன்னா அவன் அந்த சபையில அஸ்திபாரம் இல்லைன்னு அர்த்தம் Without prayer, there is no foundation in the church. அதனாலதான் ஒரு சர்ச்சினுடைய குவாலிட்டியை பார்க்கணும்னா காத்திருப்பூட்டத்துல பார்க்கலாம் உபவாச ஜெபத்துல பார்க்கலாம் That is why to find the standard or a quality of the church, you can see it in the tearing meeting or the ஞாயிற்றுக்கிழமை fasting கூடுற prayer. கும்பலை வச்சு என்ன செய்ய முடியாது சபையினுடைய சர்ச்சினுடைய குவாலிட்டியை பார்க்க முடியாது குவாண்டிட்டியை மட்டும் தான் பார்க்க முடியும் You cannot find the quality of the church with the crowd that gathers in Sunday service, but only the crowd you can find it. காத்திருப்பு கூட்டத்திலையும் உபவாச ஜெபத்திலையும் தான் ஒரு சர்ச்சினுடைய எதை பார்க்கலாம் குவாலிட்டியை பார்க்கலாம் only in the fasting prayer in the tarrying meeting you can find the standard or the quality நீங்க ஜெபிச்சீங்கன்னா உங்க குடும்ப வாழ்க்கைக்கு அஸ்திவாரம் நல்லா இருக்குன்னு அர்த்தம் once you pray it means the foundation of your family is right and proper ஊழியக்காரன் ஊழியக்காரி ஜெபிச்சாங்கன்னா அவங்க ஊழியத்துக்கு அஸ்திவாரம் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அர்த்தம் a servant of god prays it means the foundation of their ministry is very strong எப்ப ஜெபம் குறையுதோ அப்ப சாத்தான் தன்னுடைய வல்லமையை தலைய லைட்டா தூக்க ஆரம்பிச்சிரும் whenever prayer decreases the satan will try to increase his power சபை ஜெபிக்கிற ஜனங்கள் உள்ள இடம் the church of macedonia was a place where people will pray 16 பதினாலை பார்க்கும் பொழுது Acts 16:14 உள்ள ஆணோ பெண்ணோ இருதயம் திறக்கப்பட்டவர்கள் அப்பொழுது ஏத்திரா ஊராலும் ரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளும் ஆகிய லீதியால் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தால் பவல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார் அந்த ஜனங்கள் வந்து இருதயம் திறந்த ஜனங்கள் the people were uh, uh ones so hearts were opened நான் என்னதான் பிரசங்கம் பண்ணாலும் உங்க ஹார்ட்ட நீங்க பூட்டிட்டீங்கன்னா எங்க போகாது உள்ள போகாது how much ever i preach if your heart is locked up then the words will not enter in இந்த காதுல வந்து எங்க போய்டும் இந்த காதுல போய்டும் you will try to have deaf ears to all these words அதனால தான் இயேசு சொன்னார் காது உள்ளவன் that is why jesus said he that hath ears let him hear ஒரு ஊழியக்காரர் சாட்சி சொன்னார் a servant of god testified அவர் ஒரு இடத்துல ஒரு பிரசங்கம் கேட்டாராம் he heard a message one place அவர் சொல்றார் he says அந்த வசனம் என் செவிகளுக்குள் புகுந்தது this word entered into my ears இந்த செவியில வெளிய போகல it did not go out through the other ears அது எங்க போயிடுச்சு இருதயத்துக்குள் போய்விட்டது It went into my heart. ஒரு வலையில் சிக்கின மீனை போல உள்ளே போய் புடைத்து எடுத்து விட்டது It tried to, it was entangled as a fish which was caught in a net. ஆ, வசனம் இங்க கேட்டு இங்க போறதுக்கு இல்ல உள்ளுக்குள்ள போணும் The word should not enter in through one ear, go through the other ear, but should enter in. Your heart should open. அந்த லீதியாளுடைய இதயத்தை கர்த்தர் அன்றைக்கு திறந்தார் The Lord opened the heart of Lydia. அந்த ஜெபத்துல உட்கார்ந்திட்டே இருந்தா She was sitting in the prayer. பவுல் கொஞ்ச நேர சில வார்த்தைகள் பேசினார் St. Paul spoke certain words. அந்த மக்கதினால இருந்த அந்த சபையினுடைய அந்த பெண்ணுடைய இதயம் திறந்துடுச்சு The heart of this woman who was found at Macedonia, her heart was opened. ஆ, நம்முடைய இருதயம் திறக்கணும் Our heart should open too. ஆ, அநேகருக்கு புருஷன் இருதயத்துல என்ன இருக்குன்னே தெரியாது மனைவி இதயத்துல என்ன இருக்குன்னே தெரியாது Many do not know what is the- in the heart of the husband or in the heart of the wife. ஆ, நம்முடைய இருதயம் திறக்கப்படணும் Our heart should be opened. இருதயம் திறந்தாதான் கத்தர் ஏதாவது சொன்னா அது உள்ள போகும் Only if the heart is open, the what the Lord says will enter ஏன்னா our heart. இருதயம் மகா மகா கேடுள்ளது Because the heart is desperately wicked. அது திருக்குள்ளது It is also deceitful. அது ஒரு தன்மை உள்ளது It has a, a most corrupted state. புறப்படுகிறது மனிதனை தீட்டுப்படுத்தும் Everything which comes out of the heart ஆனா defiles man. மனுஷனுடைய இருதயம் சொன்னா But once the heart of man is open, அது ஒரு பெரிய பொக்கிஷம். it is a great treasure. அதுக்குள்ள எவ்வளவோ கத்தர் மிகுமையானவைகளை வைக்கிறார் So many glorious things the Lord sets எல்லா காவலோடு உன்னுடைய இதயத்தை காத்துக்கொள்னு சொல்லி That is why it said, keep thine heart with all diligence. இப்போ குடும்பங்கள்ல பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன The problems for the, ஊழியத்துல பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன what's the reason for the problems in ministry? தொழில்ல பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன Problems in your business? இதயம் தான் problem The heart. இதயம் சரியா இருந்தா அதனால தான் பைபிள் சொல்கிறது இதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் ஆ? தேவனை தரிசிப்பார்கள் That is why the Bible says. uh, they- அவர்கள் they- பாக்கியவான்கள் அவர்கள் யாரும் என்ன செய்வாங்க தேவனை தரிசிப்பாங்க Blessed are the pure in heart, they shall see God. இருதயம் திறக்கணும் Their heart should open. அத கல்லு மாதிரி வச்சுக்கிட்டு இருந்தா உடைக்கலன்னா என்ன அர்த்தம் If it's like a stone, it's not broken, what will happen? இந்துக்கள் எல்லாம் போய் கோயில்ல தேங்காய் உடைக்கிறாங்க The Hindus break a coconut in their uh, temples. எதுக்கு Why? இதுதான் This is the reason. நான் என் இருதயத்தை என்ன செய்றேன் உன் முன்னால உடைக்கிறேன் I break my heart before you. அப்படிதானே இருதயத்தை உடைக்கிற I break my heart. என் இருதயத்தை தண்ணி போல ஊத்துறேன்னு தான் தேங்காய் தண்ணியை உடைச்சு ஊத்துறான் They pour the coconut water saying, "I pour my heart like a, a, a, a- a water." அப்படிதானே அதுக்கு தான் அவன் தேங்காய் உடைக்கிறான் That is why he breaks the coconut. நம்ம அப்படி அல்ல We are not so. நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை தேவரீர் நீர் புறக்கணியீர் Thou Lord will not despise a broken and a contrite heart. The sacrifice of, uh, that are uh, due unto the Lord is a broken spirit. இருதயம் திறக்கப்பட்ட janangal நமக்கு We need people whose hearts are open. அப்படின்னு What does that mean? அப்பதான் மத்தவங்களுடைய வேதனை Only then we will know the pain in others. We will know the sorrows in others, the hunger in others, மற்றவர்கள் போற the paths that others are taking, we will understand. If we shut our heart யார் அழுதாலும் நம்ம திரும்பி கூட பார்க்க மாட்டோம் we will not show if others weep அப்படிதானே isn't that true சொல்லுங்க சில பையங்கள்லாம் பாருங்க இல்ல இப்ப சில வீடுகளில் பாருங்க குடிகாரனா இருப்பான் இந்த மனைவி உட்கார்ந்து அழு அழுன்னு அழும் இவன் திரும்பி கூட வாங்க வேண்டாம் ஏன்னா அவன் இருதயம் என்னாச்சு கல்லாய் போயிடுச்சு In certain houses, the husbands will be drunkards when the wife will keep on weeping, but they will not turn back because they are stolen. இருதயம் அவனுக்குள் கல்லாய் போய் செத்து போனான் The heart of Nabal became a stony and it, uh, de- it was dead within him. ஆ. கடைசியில் அவனுக்கு மரணம் தான் முடிந்தது Finally, his end was death. நமக்கு தேவை all that we need நம்முடைய சபை சபை ஜனங்களை போல இருக்கணும் our people should be like the church of macedonia தேவனுடைய திட்டத்தில் உள்ள சபையாக இருக்கணும் the plan which is uh, the church which is in the plan of god நல்ல ஆவிக்குரிய ஜனங்கள் தீமோத்தேயு சீலா போன்ற ஜனங்கள் உள்ள சபையாக இருக்கணும் it should be people which has spiritual people uh, therefore like timothy ஜெபிக்கிற ஜனங்கள் உள்ள சபையாக இருக்கணும் it should be a church who have people who pray ஒரு பண்ணா திறக்கணும் if a sermon is delivered the heart should open கர்த்தருடைய வார்த்தையை கேட்ச் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும் we should be waiting to catch the word of the lord நம்ம ஆளுங்க பாருங்க பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது எங்க போவான் அவன் பாட்டுக்கு இந்த நேஷனல் பெர்மிட் மாதிரி எலும்பி சுத்திக்கிட்டே இருப்பான் ஊழியக்காரங்க எப்படி ஒன்று ரெண்டு மூணு போகும் அதுல ஒரு ரெண்டு மூணு போகும் அப்படி போய்கிட்டே இருக்கும் While the message is going on, there will be believers who get up and go, the servants of God will get up and go the side. English பாட்டுக்கு பாதி பேர் வெளியே போய்டுவான். For the English song, half of the crowd will be out. இதுல வாலிப பையங்களும் சேர்ந்து போயிடுறான். The young boys also go out. என்ன எல்லாருக்குமே சுகரா? Is everyone having diabetes? எல்லாருக்கும் டயபெட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கா தெரியல எனக்கு ஐ டு நாட் நோ நம்ம தேவ சமூகத்தை விட்டு எலும்பு கூடாது அவசியம் இல்லாம எலும்பு கூடாது விதவுட் ரீசன் we should not get up from the ஒரு சிலர் அது வாடு தூங்கிரும் எக்கடு கெட்டு போன அப்ப பிசாஸ் என்ன பண்ணிட்டா ஹார்ட் எணிஞ்சிரான் லாக் பண்ணிரறான் அந்த பிரசங்க வீண் the devil locks your heart and the message is in vain நம்ம கத்து கத்து கத்து கத்து கத்துன்னு ரெண்டு பேரும் சேர்ந்து மாத்தி மாத்தி மாத்தி மாத்தி கத்தி கடைசியில பார்த்தா இவன் தூங்கி எழுந்திரிச்சு அழகா எந்திரிச்சு போயிட்டே இருப்பான் பாப்பா ரைட் ஓகே நம்மகிட்ட இன்னைக்கு ரெண்டு ஒரு மூணு பேர் சிக்கிட்டான் we will keep shouting here but two or three people will be sleeping and walking out. திறக்கணும். The heart should open. அந்த வார்த்தை வந்த பொழுது லீதியாளுடைய இருதயம் திறந்தது. When the word of the Lord reached the heart of Lydia opened. அவ ஒரு பெரிய பணக்காரி. She was a uh, wealthy person. அவ ரத்தாம்பரம் விக்கிற ஒரு பெண். She was a seller of purple. அவ கர்த்தருடைய வார்த்தையை கேட்டபோது அவ இருதயம் அப்படியே அனல் பிடிச்சிருச்சு. When she heard the word of the Lord her heart became fervent. இயேசு சீசரில் எம்மாவோருக்கு போன சீசரோடு பேசிக் கொண்டிருந்தார். Jesus speaking to the disciples to Emmaus. அவங்க என்ன சொன்னாங்க? What did they say? அவர் பேசும்பொழுது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா did not our heart burn within us while he spoke கேட்கும் பொழுதே ஜனங்கள் அபிஷேகத்துக்குள்ள வந்திரணும் even as the people hear the word of the lord they should be in their anointing இருக்கணும் they should keep on hearing they should be filled ஒரு சர்ச்சில ஒருத்தர் கொஞ்சம் எழுப்புதல பேசிட்டா கத்திடுவார் ஹalleluya போட்டுருவார் in one church if you speak in a little revival then the person will shout hallelujah அவரை கண்ட்ரோல் பண்ண முடியல you cannot be controlled அப்ப பெரிய பிரதர் ஒரு நாள் கூப்பிட்டு நான் அப்ப சின்ன பிரதர் I was a junior brother. பெரிய பிரதர் கூப்பிட்டு சொன்னாரு, "ஏப்பா நீ திடீர் திடீர்னு கத்தி போடுற எல்லாருக்கும் அந்த அட்டென்ஷன் டைவர்ட் ஆயிடுது." The elder brother called him and said, "All all of a sudden you shout and the attention is diverted." அவர் சொன்னாரு, He said, "ஐயா எல்லாரும் மாதிரி கல்லு மாதிரி என்னால இருக்க முடியல." "I am unable to live like a stone like others." எனக்கு இயேசு வர்றாரு அப்படின்லாம் சொல்லிட்டா என்னால அதுக்கு பிறகு என்னால உட்காரவே முடியாது If it is said Jesus is coming this way after that I cannot sit simply. அப்ப எந்த அளவுல அவங்க கீனா அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கான்னு பாருங்க. So to what extent he is keenly observing the word of the Lord. இப்போ 400 பேர் கூடுறாங்கன்னு வெச்சுக்கங்களே. Suppose 400 are gathered. நான் ஒரு 1 hour பிரசங்கம் பண்றேன். I am preaching for 1 hour. அதுல half an hour interpretation போய்டும். Half an hour for interpretation. அப்ப 30 நிமிடம் தான் எங்க போகுது மெசேஜ் போகுது. Only 30 minutes of the message. இந்த மெசேஜ்ல 400 பேருக்கு ஃபுட் என்ன செய்யணும் பரிமாறணும் So in this 30 minutes, I should serve food for the 400 people. அந்த 400 பேருக்கும் மெசேஜ் போய்க்கிட்டே இருக்கணும் கட் பட்டு பட்டு For all the பட்டு 400, the message should reach them. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வார்த்தை வரும் So each word will reach each one of them. அந்த நேரத்துல அந்த வார்த்தையை அவன் பிடிக்கலன்னா If they do not catch the word at the right moment, சான்ஸ் போயிடுச்சு your chance is gone. அவனுக்கு பேச வேண்டிய வார்த்தையை கத்தர் பேசியிருப்பாரு இவன் தான் செவியை கொடுக்கலையே The Lord has delivered his word to you but he has not அப்ப hearkened நான் to it. எழுந்து பாத்ரூம் போயிருப்பான் He would have gone to the bathroom. முடிஞ்சு போச்சு அன்னைக்கு மெசேஜ் அவனுக்கு மண்ணாய் போயிடுச்சு His message has gone to dust that day. வேஸ்ட் It is in waste. அதுக்கு தான் உட்கார்ந்து அந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கிட்டே இருக்கணும். That is why you should continually hear the word of God. ஆவியில் நிறையும் பொழுது உட்கார்ந்து தீர்க்கதரிசனம் வருதான்னு கேட்டுக்கிட்டே இருக்கணும். During the filling of the Holy Spirit, you should wait for a prophecy. ஏதாவது ஒரு தரிசனம் கிடைக்குமா? Whether you get a vision, ஒரு வார்த்தை கிடைக்குமா? a word from the Lord, ஒரு வசனம் கிடைக்குமா? a word of the ஒரு Lord, வெளிச்சம் கிடைக்குமா? a light from the ஒரு Lord, தொடுதல் உண்டாகுமா? a touch from the Lord. ஏதாவது ஒரு மா- மாற்றம் நடக்குமா? Will there be any transformation? அந்த தவிப்போடையே நீங்க இருக்கணும். With that groaning, you should be seated. அந்த அப்படி இருக்கிற ஜனங்கள் தான் மக்கெதோனியா சர்ச்சி ஜனங்க only the oh, such people are the church people of the church of macedonia ரோமர் 15 26 ஐ பார்க்கும் பொழுது romans 15 26 அவங்களுடைய அடுத்த தன்மை மகிதோனியாவிலும் மகாயாவிலும் உள்ளவர்கள் எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்குள்ளே இருக்கிற தரித்திரருக்காக சில பொருள் சகாயம் செய்ய விருப்பம் கொண்டிருக்கிறார்கள் மக்கதோனியா சபையில் உள்ள ஜனங்க ஹெல்பிங் டெண்டன்சி உள்ள ஜனங்க the people of uh, macedonia had a helping tendency சகாயம் செய்ய விருப்பம் உள்ளவர்கள் they had a desire to help தரித்திரருக்கு உதவி செய்ய விரும்புகிறவர்கள் they want to do contribution to the poor நான் இன்னைக்கு சொல்றேன் Today I tell you, ஒரு விசுவாசி தசம பாகத்தோடு தன்னுடைய எல்லா காணிக்கையும் முடிஞ்சிருச்சு கணக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்க கூடாது a believer should not think by giving tithes all his account has come to an end. இது போக நீ ஏழைகளுக்கு என்ன செய்யணும் உதவி apart from all this you should help the poor எருசலேமில் உள்ள தருத்திரருக்கு மக்கெதோனியா சபையில் உள்ள ஜனங்கள் பொருள் சகாயம் செய்ய விருப்பமுள்ளவர்களாக இருந்தார்கள் the people of macedonia had uh, made a certain contribution for the poor saints which are at jerusalem ஒருவேளை ஏழைகள்னு சொன்னா விசுவாசிகள் மட்டும் the poor does not mean it is only the uh, believers வெளியே உள்ள ஜனங்களுக்கு ஏழைகளா இருந்தா நீங்க உதவி செய்யலாம் if other people who are outside who are also poor you can help them அதே நேரத்துல விசுவாசிகள் ஏழைகளுக்கு நீங்க உதவி செய்யலாம் at the same time you can help the poor believers too ஆனா ஒன்னு பட் one திங் வலது கை கொடுக்கிறது எது சரியக்கூடாது கோழி வந்து முட்டை போட்டுரும் the hen will lay an egg. நம்ம பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது We need not look at it. ஆனா போட்டதுக்கு எப்படி அடையாளம் How do you know it is laid an egg? சொல்லுங்க சொல்லுங்க அடுத்த செகண்ட் கூரைக்கு வந்துருங்க The very next moment, it be on the roof. போட்டதான் கத்தி கூச்சல் போட்டு இங்க வந்த உடனே ஓஹோ கோழி நெஞ்சிருச்சே அதே மாதிரி பதினஞ்சு ரூபா உதவி செஞ்சுட்டு நீ எங்க ஃபேத்தம் டாப்ல ஏறிடக்கூடாது டமால்னு Just by helping the poor, you should not try to go and go do- to the top of the faithum. ஆ, உதவி செஞ்சா வெளியவே தெரியக்கூடாது You help anyone, it should not be known. வலது கை கொடுக்கிறது இடது கையில தெரியக்கூடாது What your right hand gives, your left hand should not know. பாஸ்டர் கேசி வர்கீஸ் ஒரு சபைக்கு போய் இன்சார்ஜ் எடுத்தார் Pastor Casey Burgess was an in charge in one of the church. அப்ப ஒரு விசுவாசி வந்தார் There was a believer. தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணார் He introduced himself. இவர் உட்கார்ந்து பேசிட்டே இருந்தார் He was speaking with him. பட் அவருக்கு இவரை தெரியல இவருக்கு அவரை தெரியல They did not know one another. அதனால விசுவாசிக்கு இப்ப எப்படியாவது தன்னை பத்தி சொல்லிய காட்டணும்ங்கிறதுல ரொம்ப தீவிரமா இருக்காரு So the believer was bent upon introducing himself uh, to the uh, to pastor. சொன்னாரு Finally, he said, இந்த ஹால்ல இருக்கிற ஃபேன்ல நான் தான் வாங்கி போட்டேன் "All the fans in the hall, it is I who bought it." வாயை விட்டுட்டாரு Then After that, வாயை விட்டுட்டாரு வாயத்தை he let go of his words. பாச கேசி வர்கீஸ் யாரு Who is Pastor kesi varkis அவர் உடனே சொன்னாரு immediately he said நீங்க வாங்கி போட்ட ஃபேனா oh these fans oh, you bought it போகும்போது எல்லாத்தையும் கழட்டிட்டு போயிருங்க when you go you can remove all these fans and go ஒரு ஃபேன் இனிமே இந்த ஹால்ல தொங்க கூடாது no fan should be hanging in the hall வாயை திறந்து நான் வாங்கி போட்ட ஃபேன் சொல்லிட்டல கலத்திரு ஃபேன் இல்லாமயே சர்ச் நடத்துவேன் நான் the moment you said you it is your fan you can remove it and go without a fan i will conduct the church என்ன செஞ்சிட்ட because what you have said சொல்லிட்ட வாயை திறந்து சொல்லிட்ட அதோட அதனுடைய பிரதிபலனை நீ அடைந்து தீர்ந்தாயிற்று முடிஞ்சு போன கேஸ் You opened your mouth and mentioned it, with that you faced its தூக்கு, reward. கலத்து அவ்வளவு பேனையும் கலத்தி வெளியே போ He removed, or made him remove all the fan நல்லா புரிஞ்சுக்கணும் You have to have a clear எப்பவுமே understanding. நம்ம செஞ்சதை சொல்லிட்டோம்னா பிரதிபலன் அடைந்து தீர்ந்தாயிற்று The moment we mention what we have done, our reward is given to us. வலது கை கொடுக்கறது இடது கை தெரியக்கூடாதுன்னா அப்ப உனக்கே தெரியக்கூடாதுன்னு தான் அர்த்தம் If your right hand, left hand should not know what your right hand has done, it means you should not have a knowledge about it. ஏழைகளுக்கு உதவி செய்யணும் help the poor. அவர்கள் எருசலேமில் இருக்கிற தரித்திரருக்கு பொருள் சகாயம் செய்ய விருப்பம் உள்ளவர் They were desirous to make a certain contribution to the poor at Jerusalem. இத கலாத்தியருக்கு பவுல் சொல்லும் பொழுது uh, the Saint Paul speaking to the Galatians, ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் chapter 6 verse 9, sorry ஆறாம் அதிகாரம் பத்தாம் வசனம் chapter 6 verse 10. ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்துக்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம் யாவருக்கும் நமக்கு கிடைக்கும் சமயத்துக்கு தக்கதாக யாவருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் சொல்றாரு விசேஷமாக விசுவாச குடும்பத்தார் யாவருக்கும் நன்மை செய்ய கடவும் அகார்டிங் டு தி opportunity வி ரிசீவ் receive we have to do good unto all men especially unto the household of faith ஏழைகளுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்ல வரேன் ஐ கம் to சே யூ have to ஹெல்ப் the poor தசமபாகம் நான் கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு நீங்க விட்டுறாதீங்க கணக்கு முடிஞ்சிருச்சு ஜஸ்ட் பை giving your டைட்ஸ் do நாட் சே your account is closed பைபிள் சொல்லுகிறது the bible says ஏழைகளுக்கு இறங்குகிறவன் ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் He that giveth to the poor lendeth to the Lord. அடுத்து அவர் அதை அவனுக்கு திருப்பி கொடுப்பார் The Lord will reward him again, uh, accordingly. வீட்ல போய் ஆர்சி பைபிள் யாரு வீட்லயா இருந்தா கேட்டு வாங்கி அதே வசனத்தை எடுத்து படிச்சு பாருங்க If you read the RC Bible, uh, the same verse in the RC Bible. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு வட்டிக்கு கொடுக்கிறான் He that giveth to the poor, he giveth in usury to the Lord. கர்த்தர் அதை அவனுக்கு திரும்ப கொடுப்பார் The Lord will give it எப்படி to. இருக்கும் யாராவது விசுவாசி வட்டி கிட்டி கொடுக்கறதா இருந்தா நிப்பாட்டிட்டு இனிமே யாருக்கு கொடுங்க கத்தருக்கு வட்டி கொடுங்க is anyone who's giving for uh, uh, uh for uh, penury uh, then uh, give it to to, to the lord அப்படிதானே நீ ஏழைக்கு கொடுத்துட்டு அது யாருக்கு போய் சேரும் கத்தருக்கு வட்டி கொடுத்த மாதிரி அவர் திருப்பி கொடுத்துருவாரு உனக்கு 10% கூட கொடுப்பாரு 100% கூட கொடுப்பாரு if you give it to the lord if you give it to the poor he will give it back to you ஏழைகளுக்கு உதவி செய்வீங்களா do you help the poor ஏழைகளுக்கு உதவி செய்வீங்களா do you help the poor வெளியே தெரியாம நீ உதவி இருக்கணும் without anyone's knowledge keep on helping அதுதான் சபையில் உள்ள ஜனங்கள் that is the church of macedonia 2 8:1 ஐ பார்க்கும்போது corinthians chapter 8 verse 1 அது கிருபை பெற்ற சபை it was a, a church which filled with grace அன்றியும் சகோதரரே மக்கெதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம் தேவன் அளித்த கிருபை the grace which god had given அந்த The church was given, uh, uh, received the grace of God. the அந்த சபைக்கு கிருபை அள்ளி கொடுத்திருந்தார் The Lord had given the grace measure- uh, immeasurably to ஒரு the தனி church. மனிதனுக்கு மாத்திரமல்ல the சபையில உள்ள எல்லா ஜனங்களும் கிருபை பெற்ற ஜனங்கள் Not only to a person independently, but the Lord had given out the grace to all. மனைவி பிள்ளைகள் சகோதர சகோதரிகள் ஊழியக்காரன் விசுவாசி புதிய விசுவாசி பழைய விசுவாசி எல்லா சண்டே ஸ்கூல் டீச்சர் எல்லாரும் கிருபை வ- The husband, wife, the children, and to the Sunday school teachers, to the servants of God, the believers, the uh, men and women of the church, everyone were filled with grace. Macedonia, சபைக்கு தேவன் அளித்த கிருபையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். Please, I speak to you of the grace of God which is given to the church of Macedonia. Or ஒரு வீட்ல எல்லாரும் கிருபையில இருந்தாங்கன்னா எப்படி இருக்கும் அந்த வீடு? If any, if a house, everyone is filled with grace, how ஒரே will ஒரு be, பெண் கிருபை பெற்றாள் யாரு? who was that person who received கிருபை grace? பெற்றவளே வாழ்க. அவளுக்குள்ள யார் வந்துட்டா? இயேசு Hail the what highly favored of the Lord, Jesus was in her. அப்ப முழு சபையும் கிருபை பெற்ற சபையா இருந்தா அவங்க எப்படி இருக்கும் அந்த சர்ச் if the whole church is filled with grace then how will the church be பழைய ஏற்பாட்டில் வந்து அளிக்கப்பட்ட கிருபை கொஞ்ச நேர கிருபை the grace which is given in the old testament was only for short lived நான் நமக்கு அளிக்கப்பட்ட கிருபை மிகவும் விசேஷித்த மாறாத நித்திய கிருபை but the grace that is given unto us is eternal grace which is immutable grace நமக்கு அளிக்கப்பட்ட கிருபையை பத்தி எப்படி சொல்லி இருக்கு what is given told about the grace that is given to us மிகவும் விசேஷித்த கிருபை it is an, a, a better grace or a special grace உலகத்து மனுஷனுக்கு அளிக்காத பழைய ஏற்பாட்டு காலத்து ஜனங்களுக்கு அளிக்காத மிகவும் விசேஷித்த கிருபை தெரியுமா அந்த வசனம் அப்ப நம்முடைய ஆனா பழைய ஏற்பாட்டில் அளிக்கப்பட்ட கிருபை The grace given in the Old Testament. கொஞ்ச nera kirubai It is only short lived. கொஞ்ச time da கொஞ்ச nera da kiruba kadachidha அவங்க. It is only for a short while they received grace. ana நமக்கு apdi அல்ல. But for us it is not so. all naal ellam kiruba கிடைக்கிறது. All through our life we receive grace of God. நமக்கு அளிக்கப்பட்ட kiruba vilayera பெற்றது. The grace that is given unto us is precious. இன்னைக்கு நமக்கு அந்த கிருபையினால தான் நம்ம வண்டிலாம் ஓடிக்கிட்டு இருக்கு. It is because of that grace we are living this life. ana புதிய ஏற்பாட்டில் அளிக்கப்பட்ட kiruba vilayera பெற்றது. The grace that is given in the New Testament yes. is precious. yesra ஒன்பது எட்டின் கடைசி படி பார்க்கும்போது Ezra chapter 9 8 அதனுடைய கடைசி பகுதியில் சொல்லி இருக்கிறது அவராலே கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது the last part of the verse says by him we had received uh, grace for a short while konja neram kiruba kadachida a little space grace adha வச்சு avanga run pannanga but that they were running the ஆனா நமக்கு அளிக்கப்பட்ட கிருபை அப்படி அல்ல but how is our gra- uh, grace adu migavum visheshitha kiruba it is a most special grace appo அப்ப நம்முடைய ulla janangal la நம்முடைய கணவட்டம் church அப்படின்னா adu கிருபை petta sabaiyaga இருக்கணும் if it is our Converton church it should a grace filled church 2 corinthians 8 2 ai paarkumbodhu second Corinthians 8 2 அவங்களுடைய லைஃப் எப்படி இருந்தது how was their life அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரம் உடையவர்களாய் இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே பரிபூர்ண சந்தோஷம் உள்ள ஜனங்கள் they were people with abundance of joy எந்த ரூட்ல கொண்டு போனாலும் சந்தோஷத்தை இழந்துக்கவே மாட்டாங்க whichever path they would go they will not lose their joy பாருங்க அந்த ஜனங்களுடைய ஒரு வித்தியாசமான தன்மையை பாருங்க look at the different attribute in the people அவங்க கிருபை பெற்றவங்க அதனால அப்படினால பரிபூர்ணமான சந்தோஷம் they were filled with grace therefore they had abundance of joy பயங்கர தருத்திரம் they had great poverty ஒண்ணுமே இல்ல they had nothing ஆனா அவங்க எப்படி இருந்தாங்க but how was they ரொம்ப ஜாய்ஃபுல்லா இருந்தாங்க they were filled with joy நம்ம அப்படி இருக்கமா is is that with us நமக்கு பாக்கெட்ல காசு இல்லன்னா நான் ரோட்ல போறவனே கண்டுபிடிச்சுடுவான் the moment கோயிலுக்குள்ள வரும்போது தெரிஞ்சிடலாம் ஆளு போச்சு ஏதோ ஃபீஸ் போயிட்டு தான் வந்திருக்கான்னு The moment they, uh, we do not have a money in our pocket, everyone will spot out something is wrong. Ah, While they return from work, the, uh, the sister will find out the person is not right. Yeah. Why? நமக்கு வெளியே தெரிஞ்சிருது. We know it to ஆனா அந்த ஜனங்கள் அப்படி கிடையாது. But the people are not so. ஒண்ணு இல்லாட்டாலும் அப்படியே சந்தோஷமா முகமலர்ச்சியோட இருப்பாங்க. In their nothingness they will have a good countenance. ஒண்ணுமே இல்லாட்டாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன். If everything will fail but the joy of the Lord is your strength. மந்தையில முதலே இல்லாம போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன் என் தேவனுக்குள் களி கூறுவேன் அந்த லிஸ்ட் தான் மக்கதோனியா சர்ச் If there is no herd in the stalls, still I will join the Lord and I will join the God of my salvation, that is our church of Macedonia. எல்லா ஜெபமும் கேட்டு நல்ல வசதி வாய்ப்பு எல்லாம் இருந்தா ஒரே சாட்சி தான் எழுப்புதல் தான் கோயிலே கதின்னு கிடக்கிறது கொஞ்சம் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அது பிறகு இவனை நாங்க போய் எங்க தேடணும் பழைய ஏற்பாட்டுல ஆசாரியன் குஷ்டரோகியை தேடி போன மாதிரி எங்கிட்டாவது பாளையத்துக்கு புறம்பு இவனை எந்த கிராமத்துல இருக்கான்னு தேடிட்டு வரணும் When all our prayers are heard, when we have all kinds of comforts and conveniences, we will be in the church having a great revival, testifying. When everything is lost, then we have to seek them like the priest in the Old Testament sought for the leper. பயங்கர கொடிய அவர்கள் அகப்பட்டிருந்தாலும் பரிபூர்ண சந்தோஷத்தோட Though they were caught in cruel poverty, still they were having abundance of joy. அதுக்கு காரணம் அவங்க உலக சந்தோஷத்துல இல்ல கர்த்தருக்குள் சந்தோஷமா இருந்தாங்க The reason they were not with the worldly joy, they were joyful in the Lord. அதனால தான் இயேசு சொன்னாரு சந்தோஷமா இருங்க That is why the Lord Jesus, when he said, மறுபடியும் சொல்லுகிறேன் எப்படி இருங்க சந்தோஷமா இருங்க rejoice, again I say rejoice. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் சபையினுடைய ஜனங்களுடைய வாழ்க்கை This was the life of the church of Macedonia. அதுக்கு In the midst of all these, அவங்களுக்கு கொடுக்கும் தன்மை பயங்கரமான தன்மை they are giving uh, aspect of giving alms were greater second corinthians 8 2 க்கு மறுபடி வருவோம் second corinthians 8:2 again அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரம் உடையவர்களாயிருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள் மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார் they had given liberally எப்படி இருக்கும் நீங்க பாருங்க consider them இல்ல they have nothing இருக்கிறத கூட எப்படி கொடுத்தாங்க நீங்க கொடுப்பீங்களா What they had, they gave. நம்ம சொல்லுவோம் தனக்கு போய்தான் என்னது தர்மம் After what we have only, we will give alms. இப்ப பந்தி பரிமாறுங்கன்னு வச்சுக்கோங்களேன் Suppose we are serving, இப்ப எங்க எனக்கு தெரியாது நான் அந்த திசையிலே போகல இன்னும் I do not know what is happening here. ஆக்சுவலா பந்தி எப்படி பரிமாறணும் How do they serve? இவங்க வார்டுக்கு பரிமாறணும் மிச்சம் இருந்தா என்ன செஞ்சுக்கணும் சாப்பிடணும் அதான் கான்செப்ட் ஆனா நம்ம என்ன செய்வோம் ஃபர்ஸ்ட் எடுக்கும்போது எதை எடுத்துருவோம் பக்கெட் கிக்கெட்லாம் ஓரம் கட்டிடுவோம் ஏன்னா பந்தி பரிமாறுறவங்களுக்கு கடைசியில துக்கப்பட்டுருவாங்க அப்படின்னு எடுத்து வச்சிருவோம் அப்படிதான் நடக்குது இங்க எப்படின்னு தெரியலையே The concept is that once we should serve and only if there's remaining we will take it for ஆனா இந்த ஜனங்கள் எப்படின்னா But these people, எப்படி கொடுப்பாங்க மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்துருவான் they will give liberally. எல்லாரும் பத்து ரூபா கொடுத்தா டபால் நீங்க இருபது ரூபா கொடுத்துட்டு போயிருவான் If everyone give 10 rupees, அங்க he will give இருக்கிறது 20. எவ்வளவுதான் How much- இருக்கிறது எவ்வளவுதான் does he have? இருபதுதான் Only 20. ஒரு பெண் வந்து த- காணிக்கை பெட்டியில போட்டா எதை போட்டா ரெண்டு காசு ஒரு துட்டா ரெண்டு காசா அதுதான் அன்னைக்கு இருந்தது எவ்வளவுதான் அதுதான் is one woman who paid uh, put in the uh, uh, treasury that is 2 mites இன்னொருத்தர் மெல்ல கட்ல இருந்து ஒன்னு உருவி போட்டாரு another person took for one from the the bugly hat இவளோ தன்னுடைய ஜீவனத்துக்கு இருந்ததையே நெஞ்சிட்டா கொடுத்தாள்னு பைபிள் சொல்லுது the bible says she has given all that she had for her living எப்பொழுதுமே கொடுக்கிற ஒரு புத்தி நமக்கு வேணும் we should always have a mind to give தா தா தா தான்னு சொல்றது யாரு who will ask for give give ரத்தத்தை உறிஞ்சுகிற அட்டைகள் the leeches which will drink blood அப்படிதான் சொல்லிருக்கு தா தா என்று சொல்லுகிற ரெண்டு குமாரத்திகள் எங்க உண்டு ரெண்டு குமாரத்தி எங்க எத்தனை குமாரத்திகள் இருக்காங்க the horse which has two daughters which says give give எருசலேமின் குமாரத்திகளும் சீயோன் குமாரத்திகளும் இல்லை இப்போ அட்டையின் குமாரத்திகள் தான் எல்லா வீட்லயும் ஜாஸ்தி இருக்கு there are no daughters of jerusalem or daughters of zion but there are daughters of the horse which everywhere ஒரே கோரஸ் தான் தெரியும் என்னது ஒரே ரைம்ஸ் என்னது தா இன்னும் திருப்பியும் கேட்டா தா அதான் சொல்லுதுங்க they were only keep repeating give give ஆனா பைபிள் சொல்லுகிறது the bible says வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் it is better to give than to receive வாசிங்க அப்போஸ்தலர் நடபடிகள் 20 ஆம் அதிகாரம் 35 ஆம் வசனம் இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்குவோம் வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகி இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்க கர்த்தராகி இயேசு சொன்ன வார்த்தை என்னது What is the word of the Lord Jesus Christ? வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கி It is blessed to give than to receive. உனக்கு தேவன் கொடுப்பாரு நீ மத்தவங்களுக்கு கொடுத்தா தானே கொடுப்பாரு Only if you give to the others, Lord will give you. இறக்கிற கிணறு தானே ஊறும் Only if you draw the water from the well, it அது என்னது சாக்கடையா மாறிடும் இல்லையா else it becomes a drainage. நம்முடைய வாழ்க்கையை நம்ம சரிப்படுத்த வேண்டிய ஒரு நேரம் It is a time we set right our life. ஆரம்ப காலத்துல இந்த அபிஷேகம் ஊற்றப்பட்ட காலங்களில சபைகள் ஸ்திரப்பட்ட காலங்களிலே மக்கதனிய சபையும் தெய்வீகமாக உருவாக்கப்பட்டது Early stages when the churches were established, the church of Macedonia also were divinely formed. அது மாத்திரமல்ல Not only that, ரெண்டு குருந்தியர் எட்டு அஞ்சை பார்க்கும் பொழுது 2 Corinthians 8:5 மேலும் நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள் அவங்க கர்த்தருக்கும் பரிசுத்தவான்களுக்கும் தங்களை ஒப்பு கொடுத்தவர்கள் They gave themselves to the Lord and then to the saints. கர்த்தர் கையில அப்படியே ஒப்பு கொடுத்துட்டாங்க பரிசுத்தவான்கள் கையில அப்படியே ஒப்பு கொடுத்தாச்சு They committed themselves to the Lord and also to the saints. என்ன சொன்னாலும் செய்றோம் They will do what they asked to do. தேவ சித்த எதுவா அதை செய்யிறதுக்கு ரெடி Whatever be the will of the Lord, they prepared to do. எப்படி இருக்கும் பாருங்க Whatever be their state. மக்கதுனியா ஜபையில உள்ள ஜனங்கள் எப்படி இருந்தாங்க முன்பு தங்களை கர்த்தருக்கும் பின்பு தங்களை பரிசுத்தவான்களுக்கும் நெஞ்சாங்க அப்படியே கையளிச்சிட்டாங்க people of the church of macedonia gave first themselves to the lord and then to the saints இப்படி ஒரு சபை தான் இந்த நாட்கள்ல தேவை we need such a kind of a church these days அப்படியே முழுவதுமாக பலிபீடத்தில் வைக்கிற ஜனங்கள் people who wholly surrender themselves on the altar இப்படி ஒரு கூட்டம் நமக்கு தேவை இதுதான் சபையில பைபிள்ல திஷ்டாந்தமாக எழுதப்பட்டிருக்கிறது We need such a group and that is what the Bible gives us as examples. ஒப்பு கொடுத்த உடனே அப்படி மகிமை கிடைச்சிடும் சொல்ல முடியாது ஒப்பு கொடுத்தா எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு Once you commit yourself, you should not think you will immediately be glorified, there are ஆனா so அந்த many ஜனங்கள் problems. அதை பத்தி எல்லாம் கவலையப்படுறது The people did not worry about all that. முன்பு தேவனுக்கும் பின்பு எங்களுக்கும் தங்களை ஒப்பு கொடுத்தார் They first gave themselves to the Lord and then to us. அவங்கள வச்சு என்னனாலும் செய்யலாம் எந்த ஊழியமும் செய்யலாம் எந்த காரியத்தையும் சக்சஸ் பண்ணலாம் Any kind, any kind of of ministry can be done through them. kadaisiya Finally, ரெண்டு 11 9 ஒன்பதை பார்க்கும்போது second Corinthians 11 verse 2, 9. நான் உங்களோடிருந்து குறைவுபட்ட போதும் ஒருவரையும் நான் வருத்தப்படுத்தவில்லை இருந்து வந்த சகோதரர் என் குறைவை நிறைவாக்கினார்கள் மக்கதோனியா சபையில் உள்ள ஜனங்கள் குறைவை நிறைவாக்கக்கூடிய ஜனங்கள் The people of uh, of the church of Macedonia was those who made that which is wanting to be full. ஆ, ஜனங்களுக்கு ஆவிக்குரிய தேவையோ பூமிக்குரிய தேவையோ ஊழியத்துல என்ன தேவையோ அதை ஃபில் பண்ற ஒரு விஷன் அந்த ஜனங்களுக்கு உண்டு The people had a vision to fill those people whichever wants they were in, whether spiritually or சொல்றாரு எனக்கு குறைவுகள் இருந்தது ஆனா மக்கதுனியால வந்து வந்த சகோதரர்கள் அந்த குறைவெல்லாம் நிஞ்சிட்டாங்க clear பண்ணிட்டு St. போயிட்டாங்க Paul says, "I was lacking in certain ways, but the church of uh, brethren of Macedonia had filled them up." எப்படி இருக்கும் அந்த சர்ச் How is the church? அந்த ஜனங்கள் வந்து தேவனுடைய திட்டத்தின்படி உள்ள சபையில உள்ளவங்க The people were according to the plan of God. They were the church, the church had apostles in there. The people in the church were like Timothy and Silas. They were people who pray well. They will go to the prayers correctly. The people whose hearts were open when they heard the word of the Lord. People who desire to help the others to an extent. People who were filled with grace. நெருக்கம் இருந்தாலும் சந்தோஷமா இருப்பாங்க How much ever be the afflictions, they will be joyful. ஒண்ணுமே இல்லாட்டாலும் ஜீவனையே கொடுக்கறதுக்கு மிகுந்த உதாரத்துவமா கொடுக்கக்கூடியவங்க In nothingness, they were those who give liberally. கத்தர்க்காய் ஒப்பு கொடுத்தவர்கள் those who committed themselves to the lord யாருக்காவது ஏதாவது குறைவா இருந்தா உடனே போய் அதை சரிப்படுத்திடுவாங்க they will set right anything to anyone if they are in bonds எல்லாரும் கண்களை மூடுவோம் let's all close our eyes இப்படி ஒரு சபைக்கு தான் இயேசு வர்றார் to such a church jesus comes இப்படி ஒரு சபை ஜனங்களை சேர்க்க தான் இயேசு வர்றார் to gather such people of god that jesus comes இப்படிப்பட்ட சபையில உள்ள ஊழியர்களை சேர்க்க தான் கர்த்தர் வர்றார் servants of god of such a church jesus is coming again எல்லாரும் கண்களை மூடுவோம் let's all close our eyes முடிந்தால் கண்களை மூடி முழங்கால் படியிடுவோம் if can let us all be on our knees கர்த்தருடைய கரங்களை ஒப்பு கொடுப்போம் surrender to the lord ஆண்டவரே இந்த மெக்கதோனியா சபையை குறித்து நான் கேள்விப்பட்டேன் Lord, I heard about the church of Macedonia. அந்த ஜனங்களுடைய கேரக்டரை பத்தி நான் படிச்சேன் I read about their character of the people. எனக்கு ஆச்சரியமா இருக்கு I was amazed. இப்படி ஒரு சபையா எங்க சபையை எங்களை மாற்றும் Lord, make our church and us like this church, ஜெபிக்கிற ஜனங்களாக like people who pray, இருதயம் திறக்கப்பட்ட ஜனங்களாக whose hearts are opened, உதாரத்துவமாய் கொடுக்கக்கூடிய ஜனங்களாக people who give liberally, பரிபூர்ண சந்தோஷம் உள்ள ஜனங்களாக people who have abundance of joy, பரிபூர்ண சந்தோஷம் உள்ள ஜனங்களாக people who have the abundance of joy. கத்தர்க்காய் ஒப்பு கொடுக்கிற ஜனங்களா Those people who commit to the Lord, மற்றவருடைய குறைகளை சரி செய்யக்கூடிய ஜனங்களா those will fill the wants of the others. நாங்கள் தீமத்தேயுவாய் சீலாவாய் எழும்புகிறவர்களாய் Lord, we will rise up as Timothy's and Silas, நீ சீர்திருத்தம் செய்கிற சபையாய் the church which you will perfect, பக்தியை அடைய வைக்கக்கூடிய the சபையாய் church which you will edify. அந்- எங்களை மாற்றுமான Change it, O God. எத்தனை பேரும் ஒப்பு கொடுக்கறீங்க How many if you surrender? ஒரு ரெண்டு நிமிஷம் தான் Just for 2 minutes. நீங்க ஒப்பு கொடுக்கும் பொழுது ஒரு கிருபை வரும் When you surrender, there will be a grace on you. கதோனியா சபைக்கு அளித்த கிருபை இந்த மாலை வேளையிலே நாளில் நம்முடைய சபைக்கு அளிக்க முடியாய் ஒப்பு கொடுங்கள் The church of Macedonia, the grace that is given to them for the Lord to give us the same grace, let us all அந்த surrender. கிருபை வரும்பொழுது நம்முடைய லைஃப் ஸ்டைல் மாறும் When the grace will come upon us, our lifestyle will change. நாம் ஜெபிக்கிறவளாய் மாறுவோம் We become those who pray. இருதயம் திறக்கப்பட்டவளாய் மாறுவோம் We become his hearts are opened. இந்த சபையில ஜனங்கள் சீமத்தேயவாக ஷீலாவாக எழும்புவார்கள் People will rise up as Timothy and Silas in this church. பரிபூர்ண சந்தோஷம் உள்ள ஒரு சா- ஜனங்கள் கூட்டம் எழும்பும் A group of people with abundance of joy will rise up. கத்தருக்காய் ஒப்பு கொடுக்கிற ஒரு கூட்டம் எழும்பும் A group which will surrender themselves to the Lord will rise up. கர்த்தர் அப்படி செய்ய முடியாய் ஒப்பு கொடுப்போம் For the Lord to do so, let us all surrender. இப்பொழுதே அந்த சபைக்கு அளிக்கப்பட்ட கிருபை நம்முடைய சபைக்கு அளிக்க முடியாய் ஒப்பு கொடுங்கள் For the Lord to give us the grace that is given to that church, let us surrender Hallelujah. surrender. ஹalleluya ஹalleluya ஹalleluya ஓ ரபகதிடபானியா ரெஹேபிகபானா சதாயதிகபானா ஆண்டவரே லேதி நிமியாங்கரி விலப் துடாக்கினே சனம் தடாயிரபானா ريغدن ميخر باهدين هلئتنا إلى مالا هللويا ريوانا بالا بالا بالا بالا هو ربك ربك تين بالا كتنا هللويا هللويا அலலோயா அமேன் அமேன் அமேன் கிருபையை பெற்றுக் கொள்ளுங்கள் அலலோயா நீ கபாலா பாரபாலா கரபாலா கத்துனா ஓ ஆமா அந்த சபைக்கு அளிக்கப்பட்ட கிருபை இந்த மாலை வேளையில நமக்கு அளிக்கப்படுமானால் If the grace that is given to us, church will be given to us this evening. நம்முடைய ஜனங்கள் இதயம் திறக்கப்பட்டவர்களாய் மாறுவார் Our people will be, their hearts being opened. நம்முடைய ஜனங்கள் ஜெப வீரர்களாய் மாறுவார்கள் Our people will become prayer warriors. நம்முடைய ஜனங்கள் கர்த்தருக்காய் ஒப்பு கொடுப்பார்கள் Our people will commit themselves to the Lord. நம்முடைய ஜனங்கள் மூலமாய் கர்த்தர் கிரியை செய்வார் The Lord will operate through our people. hallelujah ஏய் லபகரபகரபகர ஸ்தோத்திரம் வார்த்தைகளின்படி ஜீவிக்கக்கூடிய கிருபையினால் நிறைக்க முடியாது பண்ணுவோம் நம்முடைய சபையை மக்கத்தனியா சபையை போல மாற்றி மகிமைக்கு ஏறெடுக்க முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம் பிதா குமாரன் பரிசுத்தாவியானவருக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஜாப்